ويمجسانهم صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லா ஜல்ல ஜலாலுஹு சுபஹானஹு தாலா இந்த உலகத்திலே அடியார்களே பலதரப்பட்ட பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டவர்களாக படைத்திருக்கின்றான் இந்த உலகத்திலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறுபட்ட பொறுப்புகள் ஏன் இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த பொறுப்புகளை கொடுத்த அல்லாஹ் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை இந்த அடியார்கள் சரியாக நிறைவேற்றுகின்றார்களா அல்லது இந்த பொறுப்புகளிலே உதாசீனம் செய்கிறார்களா கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே அதை சரிவர நிறைவேற்றுகின்றார்களா அமானிதத்தை அமானிதமாக நிறைவேற்றுகின்றார்களா அல்லது இந்த அமானிதத்திலே மோசடி செய்கின்றார்களா அமானிதத்திலே துஷ்பிரயோகம் செய்கின்றார்களா அமானிதத்திலே உதாசீனம் செய்கின்றார்களா என்று சொல்வதை அல்லாஹ் சுபானகுவத்தாலா உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான் கண்ணியமிக்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கொள்வோம் என்றால் ஆண்களுக்கும் அல்லாஹ் பல்வேறுபட்ட பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான் பெண்களுக்கும் அல்லாஹ் பல்வேறுபட்ட பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான் ஹசரத் முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள் குல்லுக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி கியாமத்துடைய நாளிலே விசாரிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை கயாமத்துடைய நாளிலே விசாரணை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே தாய்மார்களே எனவே அந்த அடிப்படையில் ஆண்களுக்குரிய பொறுப்புகள் அது அவர்களுக்குரிய இடங்களிலே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறதே பெண்களுக்குரிய பொறுப்புகளை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பெண்களுக்கு அல்லாஹ் நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான் எடுத்ததெல்லாத்துக்கும் எடுத்ததெல்லாம் சந்தேகம் எப்பெடுத்தாலும் சந்தேகம் என்று சொல்ல நிலைமை கணவனுக்கும் வரக்கூடாது மனைவிக்கு வரக்கூடாது சந்தேகமாக நடக்கவும் கூடாது அதோட சேர்ந்த இன்னொன்றுதான் சந்தேகமாக சந்தேகம் வரக்கூடிய அமைப்பு நடந்து கொள்ளவும் கூடாது சந்தேகப்படவும் கூடாது சந்தேகம் வரக்கூடிய அமைப்புல குடும்ப வாழ்க்கையை சொல்றதே சந்தேகம் வரக்கூடிய அமைப்புல நடந்து கொள்ளவும் கூடாது கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே மேலான சகோதரிகளே தாய்மார்களே ஏராளமான சம்பவங்கள் ஏராளமான சம்பவங்கள் சந்தேகத்தின் மூலமாக சந்தேகத்தின் மூலமாக நல்ல அசைக்கத்தில் ஒன்றுமில்லை சந்தேகம் வந்த என்ன என்றால் மனைவி கணவனுக்கு மனைவி எதை செஞ்சாலும் சந்தேகம் போன் கொஞ்சம் ஆன்சர் பண்ண நிலப்படி தூங்கி இருந்தா அதுக்கும் சந்தேகம் வயசுக்கு அவ மாப்பிள பதினேழு வாரம் ரெண்டு மணிக்கு இன்னைக்கு ரெண்டரை மணிக்கு வாரம் அதுக்கும் சந்தேகம் எடுத்ததெல்லாம் சந்தேகம் தொட்ட பிடிச்சதெல்லாம் சந்தேகம் சந்தேகத்தோட வாழ்வதன் மூலமாக அல்லா பாதுகாக்கணும் இன்னைக்கு அசைக்கத்துல ஒன்றும் இல்லை சந்தேகம் என்று சொல்றதுதான் உண்மையில பார்த்தா ஒன்றுமே இல்லாது ஷைத்தான் இவர்களுடைய உள்ளங்கள்ல ஷைத்தான் இருக்கிறானே அல்லது சுதூரின்னா மனிதர்களுடைய உள்ளங்களிலே பத்மசாவை உருவாக்கக்கூடியவர் மனிதனுடைய உள்ளங்களிலே சந்தேகத்தை உருவாக்கக்கூடியவர் ஷைசாவுடைய பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிய பிரச்சனை உருவாக்குறதுக்கு என்று சொல்லி ஒரு முயற்சியை செய்யக்கூடியவன் தான் அதற்காகத்தான் சைத்தானுடைய முழு முயற்சி இருந்து கொண்டிருக்கிறது எனவே மேலா பெரியார்களே சகோதரர்களே அந்த அடிப்படையில கணவன் மனைவியாக வாழக்கூடிய நேரத்துல சந்தேகங்களை நஞ்சாக கொள்ளும் சந்தேகங்கள் படக்கூடாது சும்மா எல்லாம் சந்தேகப்படக்கூடாது எதுல உறுதி இல்லையோ நபிசல்லாம் வணிகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு என்ன படிச்சு தந்திருக்கிறாங்க கசாபில் மதி கதிவன் ஐயோ அத்தி சதி குள்ளிமா யாரு மத்தவங்க சொல்றது எல்லாத்தையும் சாதாரண கேட்டு அதை நம்பி கொள்றாங்களோ அதை பேசி மற்றவங்க சொல்றாங்களோ எதை கேட்டாலும் இவங்க வேலை கேட்ட போல அவன் குளிஞ்சியாச்சு யாரு சொன்ன எவரு சொன்ன எங்கிருந்து வந்த செய்தி எதையும் பார்க்கறல்ல சொன்ன போல அப்படியே உள்ளத்துக்குள்ள கபூல் செஞ்சாச்சு அதை நம்பியாச்சு அவன் சந்தேகத்தாச்சு மற்றவர்கள் சொல்லியாச்சு இவன் சொன்னாங்க நபி செல்லா இவன் பொய்யன் என்று சொல்றதுக்கு இதே அடையாளம் உண்டு ஆகப்பெரிய பொய்யன் வந்தான் ஆகப்பெரிய பொய் சொல்ற பொம்புல ஆகப்பெரிய பொய் சொல்ற ஆம்புல ஏனென்றா நடக்கவே இல்லை சும்மா ஊகிச்சு கொண்டே சும்மா சந்தேகம் சந்தேகப்படுத்திக் கொண்டே அங்கே இங்கேயும் அதையும் இதையும் கொள்ள ஆரம்பிக்கிறார் சோதரே இந்த சந்தர்ப்பங்கள் வந்தால் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்ப இந்த சந்தேகம் உருவாகுமோ ஷைதான் இதை சந்தர்ப்பமாக வெற்றி சும்மாவும் இந்த சந்தேகத்தை டபல் கொண்டே போவான் கூட்டிக்கொண்டே போவான் கடைசியில் அல்லா பாதுகாக்கணும் யதார்த்தம் நடந்த சரித்திரங்களை அங்கே இங்கே நடந்த ஊட்டைகளை பயாந்த சொல்லிக் கொண்டிருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல இல்லாட்டி சொல்லிக் கொண்டே போகலாம் ஒன்றுமே நடக்கல ஒன்றுமே உருவாகல சும்மா வந்த சந்தேகத்தால மனைவி கணவனா கணவன்ல வந்த சந்தேகத்தால கணவனுக்கு மனைவியில வந்த சந்தேகத்தால இன்றைக்கு குடும்பம் குடும்பமாக திரும்பி வாழ்றான் அடுத்ததாக மேலான பெரியார்களே சகோதரர்களே எப்ப திருமணத்துடைய வாழ்க்கை ஆரம்பமாகுதோ அன்றிலிருந்து இதுவரைக்கும் மௌத்து வரை கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அல்ல கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிச்சு திருமணத்துடைய ஆரம்பத்திலிருந்து மௌத்து வரைக்கும் செய்ய வேண்டிய ரெண்டு பேருமாக செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான விஷயம் தான் கணவன் தன்னை மனைவிக்கென்று சொல்லி ஆக்க வேண்டும் மனைவி தன்னை கணவனுக்கென்று சொல்லி ஆக்க வேண்டும் ரெண்டு பேரும் தன்னுடைய கண்ண ஒப்படைச்சிட்டோம் அல்ல குரான் என்ன சொல்றான் தெரியுமா அல்ல சொல்றான் கடவுள் மனைவியா சொல்லக்கூடிய நேரத்துல உன்னலிபா சொல்லவும் சொல்றான் உங்களுக்கு ஆடை மனைவி உங்களுக்குரிய ட்ரெஸ் நீங்க மனைவிக்குரிய ஆடை கணவன் மனைவிக்குரிய ஆடை மனைவி கணவனுக்குரிய ஆடை உடுப்பு வேளாண் செய்யாமலே சூழலே முகப்பிரிவுகள் நிலவப்படுத்துறாங்க ஏன் அம்மா கணவனுக்கு மனைவியை உடுப்பாகவோ மனைவிக்கு கணவனை உடுப்பாகவோ சொல்லிருக்கிறார் என்று சொன்னால் கணவன் உடுப்பிருக்கிறேன் இந்த ஆடை வந்து இந்த உடுப்பு வந்து மனிதனோட எப்பயுமே சேர்ந்து இருக்கும் உடுப்பு அங்கே இருக்கும் மனிதன் இங்கிருப்பான்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது உடுப்பும் மனிதனும் சேர்ந்து தான் இருக்கும் கணவனும் மனைவியும் எப்படிப்பட்டவர்களா அவங்க ரெண்டு பேர உள்ளமும் ஒன்றை ஒன்று சேர்ந்ததாக இருக்கிறேன் கல்வும் சேர்வது ரொம்ப ஆனா அடிக்கடி சொல்லிக்கொண்டே வா திருப்பி திருப்பி நான் சொல்றது வெறுமனே தோற்றத்துல கணவன் மனைவியாக வாழ்றாங்க வெறுமனே வெளிரங்கத்துல உடம்பும் உடம்புமாக சேர்ந்து வாழ்றாங்க இல்ல இல்ல உள்ளமும் உள்ளமும் சேர்ந்ததாக வாழவே அதே மாதிரிதான் சொன்னிருக்கிறாங்க பிரிக்கிதானே மனிதனோட எந்த நேரமும் இருக்கக்கூடியது இத மாதிரி இத மாதிரி கணவனும் மனைவியும் எந்த நேரமும் ஒற்றுமை வெளிக்காட்டப்பட்டு சொல்றாங்க மனிதனுடைய அவுரத்தை மறக்கக்கூடியது இத மாதிரி கணவனுடைய மனிதனுடைய கணவனுடைய மனைவியும் மனைவியுடைய குறையை கணவரை பதைக்கக்கூடியவர்களாக கணவர் மனைவி என்று சொல்றது எப்பையும் அவர் அவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய குறைகளை அவர் அவர்கள் மறச்சி கொள்ளும் அவர் மறச்சி வாழக்கூடியவர்களாக மாறும் எனவே தான் மேலான பெரியார்களே சகோதரர்களே திருமணத்திற்கு பின்னால தன்னை ஒப்படைச்சிடுறது கணவனுக்காக மனைவி தன்னை ஒப்படைச்சிடும் மனைவிக்காக கணவன் தன்னை ஒப்படைச்சிடும் தன்னுடைய வாழ்க்கை சேர்ந்ததாக இழந்ததாக எங்கிருந்தான் சேர்ந்ததாக இணைந்ததாக அமைஞ்சு கொள்வதும் ஒரு பிரதானமான விஷயமாக இருக்கு எப்ப இப்படிவான மாற்றாங்களும் திருமணத்துக்கு பின்னால நாம பார்ப்போம் என்று சொன்னா சில ஆண்கள்கிட்ட இந்த குறை இருக்கிறேன் சில பெண்கள்கிட்ட இந்த குறை இருக்கிறேன் என்னண்டா திருமணத்துக்கு பின்னால இவருடைய நிலைமை மாப்பிள்ளை எடுத்துக்கொண்டா அவரு இன்னமும் மனைவிக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளல பழைய பழக்கங்களை இன்னமும் வச்சிருக்கிறார் கல்யாணம் முடிஞ்சுட்டு போறவும் அங்கே இங்கே போயிட்டு சும்மா கொண்டிருக்கிறது உட்கார்ந்து கொண்டிருக்கிறது சும்மா கொண்டிருக்கிறது அங்கே இங்கே சொல்ற பழக்கங்களை வழக்கங்களை உட என்று சொன்னா அதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு பின்னால எத்தனையோ பேர் திருமணத்துக்கு பின்னால் என்ன செய்வாங்க அல்லா மாச அல்லா இருக்கக்கூடிய தொடர்புகளையும் அல்லா இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை வச்சு கொண்டிருக்கிறாங்க சொன்னா தன்னுடைய மனைவி இருக்க வேறொரு பெண்ணோட பேசுறாங்க கணக்கிறாங்க சொன்னால் இவைகள் அனைத்தும் இவர்கள் தன்னை தன்னுடைய மனைவிக்காகவே ஒப்படைக்கவில்லை இவர்கள் தன்னுடைய மனைவிக்கு மோசடிக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரி நான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்வோம் என்றால் இந்த பெண்ணும் திருமணத்துக்கு பின்னால தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அரசியலுக்கு கொடுப்பாரு திருமணத்துக்கு முன்னாள் கூட வாழ்ந்திருப்போம் எந்த அளவுக்கு ஆணும் அதிகம் விளக்கப்படுத்து என்று சொன்னால் திருமணத்துக்கு பின்னால ஒரு பெண்மணி ஒரு மனைவி அவள் அல்லா அல்லாஹுடைய ரசூலுக்கு பின்னால அல்லா அல்லாஹுடைய ரசூல் சொல்லக்கூடிய விஷயத்துல கட்டுப்பட்டு நடக்கிறதாக இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு தான் முதலிடம் அதுக்கு பிறகுதான் பேரன் மக்களுக்கு பிறகுதான் பேரன் பாப்பால பேச்சு கணவனுடைய பேச்சுக்கு பிறகு உம்மோட பேச்சு கணவனுடைய பேச்சுக்கு பிறகுதான் உமாவும் உமா சொல்றாங்க இப்படி செய்ய சொல்லி மாப்பிள அப்பன் சொல்றாங்க இப்படி செய்ய சொல்லி நான் என்ன செய்ய என்று சொல்லி கேட்டா ஒரு ஆணும் அதீசன் சொல்லுது நீங்க கணவன் சொல்ற மாதிரி செய்யுங்க உங்களோட அப்பனுக்கு சொல்றாரோ அதை செய்யுங்க ஒரு மாத்தமா அல்லா வசூலுக்கு மாத்தமாக செய்ய சொல்லல்ல அல்லா வசூலுக்கு மாத்தமாக ஹஸ்பண்டுக்கு வழிபட சொல்லல்ல எனவே மேலாண் சகோதரர்களே பெரியார்களே அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே நிறுவனத்துக்கு பின்னால சில பெண்களுடைய வாழ்க்கை எடுத்துக் கொள்வதா இன்னமும் அவன அவங்க பேசுறதையும் இன்னமும் அவன அந்த இந்த பழக்கங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தல்ல கணவன் வந்திருக்கிறாரே இதை வரக்கூடிய எங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் நாங்க சொல்றோம் இருந்து வரக்கூடிய நிலைமைகளை வச்சு நாங்க சொல்றோம் சும்மா சொல்லல சும்மா பேசல கணவன் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு வேலையிலிருந்து தொழிலிருந்து வியாபாரத்திலிருந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு ஆனா வைப்பை பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பக்கத்து வீட்டு பெண்கள் பக்கத்து வீட்டு நேபர் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க என்பதே எந்த நாளும் வேறு அப்பனுக்கு போறோம் எல்லாரும் ஒன்று சேர்ற வழக்கம் இருக்குது இன்றைக்கு ஹஸ்பண்ட் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கிற நாளிலேயே அவங்க பாக்குறாங்க வேலி எங்கட வீட்டுக்கு வர எங்க ஃப்ரெண்ட்ஸ முடிச்சு கொள்ளலாம் வேலி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரலட்டாரு அதனால ஹஸ்பண்ட் அவர் தனியா இருக்கிறாரு அவர் சும்மா இது கொண்டிருக்கிறாரு இவன் வந்து இங்க வந்து உள்ளுக்கு வந்து கைவாரம் அடிச்சு கொண்டிருக்கிறார் ஏழைய பெண்களோட சேர்ந்து கொண்டிருக்கிறார் எல்லாம் அங்கே அங்கே கொண்டிருக்கிறான்னு சொன்னா இது என்ன ஒரு வாழ்க்கையாக இல்ல திருமணத்துக்கு முன்னால முன்னால கல்யாணத்துக்கு முன்னால நாங்க ஒரு அமைப்புல ஒரு அமைப்புல பழகி இருந்தோம் இப்ப திருமணத்துக்கு பின்னால முழுக்க தன்னை கணவனுக்கு ஒப்படைக்கும் ஒரு பெண்ணாக எந்த பெண்மணி திருமணத்துக்கு பின்னால மாற்றமான தொடர்புகளை மாற்றமான தொடர்புகளை வெற்றி கொள்ள ஆரம்பிப்பாரோ அவங்க அமைக்கக்கூடிய தொடர்புகளை வெற்றி கொள்ள ஆரம்பிப்பாரோ இந்த தினாவுடைய தொடர்புகள் இந்த பேஸ்புக்கும் நான் தான் சொல்றேன் இது நடவுகள் குழந்தைகளை சில பேர் கூட சொன்னதுதான் நான் பயணி நடத்தி சில பேர் இணைக்கக்கூடாது சொன்னாங்க அது இந்த மௌலவிமாருக்கு இன்னைக்கு துணியா தெரியாதானே மௌலவிமாருக்கு துணியா தெரியாதானே எதிர்த்தரப்புகள் எல்லாம் இந்த பேஸ்புக்கையும் இந்த இந்த இந்த இந்த கட்டிகையும் அதை மிக பேசுறாங்க நாங்க சொல்றோம் தெரியாம பேசல குரான் அதிசூத்துல அவரோட துணியாவும் இருக்குது நனவுகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் இதால வரக்கூடிய சலுகளை பார்த்தோம் என்று சொன்னால் மிக பயங்கரமாக இருக்கிறது வரக்கூடிய கேசர் பொதுமக்கள்கிட்ட வந்து யாரும் சொல்லி சொல்லி இருக்கிறது இல்ல நாலாண்டு வரக்கூடிய மொபைல் போன் கால்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் அது ஒவ்வொன்றும் கூட்டமான கால்ஸாக ரெண்டு நாளைக்கு முன்னால கூட ஹசரத் அவர்களோட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சொன்னேன் அதுல உண்மத்திலே ஊட்டைகளை கேட்டு கேட்டு காதுகள் நாட்டம் இருக்கிறது இந்த பேஸ்புக்கும் இந்த சட்டையும் இந்த முஸ்லீமக்கும் இவைகள் எல்லாம் நலன்கள் குறைந்தது நாங்கள் அன்பான தாய்மார்கிட்ட கேட்கிறோம் அன்பான சகோதரிகள்ட்ட கேட்கிறோம் அன்பான தந்து சகோதரர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட கேட்கிறோம் வாலிபர்கள்ட்ட கேட்கிறோம் இந்த பழக்கத்தை வாழ்க்கையில் உடுங்க இது சூதுமாகும் உடுங்க பழக்கத்தை இருபத்தி நாலு மணித்தியானமும் அதுக்குள்ள முஸ்லீமத்துகளை பார்த்து பார்த்து பழக்கம் அதன் மூலமாக எந்த கையிலும் வளர மாட்டாது அதனால் நிறைய சமையல் வந்து மட்டும் பாவம் சித்தா பிரச்சனை இல்லை நாங்களும் சொல்லுவோம் நல்ல விஷயம் கையில மட்டும் செய்றீங்க நலத்துக்கு மட்டும் செய்றீங்க நல்லத்துக்கு மட்டும் பாவிக்கிறீங்க நல்லத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்றீங்கன்னா நாங்களும் சொல்லுவோம் மறக்கவா நல்ல விஷயம் சந்தோஷம் ஈடுபடுங்க ஆனால் அந்த சர்வுக்கு தான் கூடுதலாக போறாங்க கயிறுக்கு போகக்கூடியவங்க குறைவாக இருக்கிறார்கள் விரல் செல்லக்கூடியவங்களாக இருக்கிறார்கள் எனவே மேலான சகோதரர்களே அன்பான தாய்மார்களே அன்பான சகோதரிகளே திருமணத்துக்கு முன்னால இருந்த அந்த ஏனைய தொடர்புகள் ஏனைய ஃப்ரெண்ட்ஷிப் அது பெண்கள் பெண்களுக்கு மத்தியில சகோதரி சகோதரிகளுக்கு மத்தியில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின்னால இவைகள் குறைக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை கணவனுக்காக ஒப்படைக்கக்கூடிய பெண்ணாக ஒரு பெண் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா சகோதரர்களை தெரியாமல் எப்ப இந்த பெண்மணி தன்னை கணவனுக்காக ஒப்படைக்க ஆரம்பிக்கின்றாலோ தன்னுடைய கணவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய பெண்ணாக மாறுகின்றாலோ அப்போதுதான் இந்த பெண்ணுக்கு ஒரு சிறந்த பெண்ணாக மாறலாம் அல்லாஹிடத்திலே அல்லாஹிடத்திலே கண்ணியம் அல்லாஹிடத்திலே மரியாதை ரெண்டு பக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறேன் கணவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க நல்லா இருக்கணும்னா உங்க மனைவியோட நல்லா நடந்து போங்க செய்யாவுக்கும் செய்யாவுக்கும் சாரிக்கும் உங்களையே சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்களால் சிறப்பாக்கப்பட்டவர்கள் உங்களுடைய மாதத்திலே சிறந்தவர்கள் வயசு பல்லோனும் ஏந்த மாப்பிள மாஸ்டா இல்லாம் ஏந்த ஹஸ்பண்ட் மாஸ்டா இல்லாம் வயசால சர்டிபிகேட் கொடுக்கணும் வயசு சர்டிபிகேட் கொடுக்கணும் ஹஸ்பண்டுக்கு ஏத கணவன் நல்லது மாப்பிள்ளையாக வாழ்வதாக இருந்தார் அவர் அவர் மிக ஒரு சீனியரான மனிதராக இருந்தால் அவருடைய மனைவியுடைய புறத்தால இவருக்கு நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கணவனாக கணவன் மனைவியோடு நடந்து கொள்ள போனால் அகலாக அன்பாக இறக்கமாக விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையாக ஒரு பெரிய ஒரு ஒரு ஒரு குடும்பத்தை ரன் புரிந்துணர்வாக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையாக இறக்கமாக அன்பாக அதே மாதிரிதான் மேலான சகோதரரே பெரியார்களே அன்பான சகோதரிகளே தாய்மார்களே மனைவி கணவனோடையும் ரொம்ப நிதானமாக ரொம்ப அழகான முறையில ரொம்ப அழகான முறையில ரொம்ப அகலாப்பான முறையில அனைவருக்காக தன்னை ஒப்படைத்தவளாக வாழ வேண்டும் சொன்னாங்களே நடிசல்லாம் வரைவு செல்ல மர் மர் பெண்மணி யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா சாதிகான பெண்மணி சாலிஹான பெண்மணி யாரு சாலிஹான பெண்மணிக்கு அந்த என்ன சாலிஹான பெண்மணியில யாருன்றத நான் சொல்றேன் மூணு தன்மைகள் அடித்தலாம் வழிவத்தில் சொல்லியிருக்கிறார் மூணு அடையாளங்கள் மூணு அடையாளங்கள் இருக்கிறேன் இந்த மூணு அடையாளங்களும் இந்த மூணு சிபாப்புகளும் எந்த பெண்ணிடத்தில் இந்த மூணு சயின்ஸும் எந்த பெண்ணிடத்தில் இருக்குமோ அந்த பெண்மணி தான் சாதியான பெண்மணி அந்த மூணு மென்னா என்று சொல்றது நான் சொல்றதுக்கு முன்னால அதனுடைய ஆசை ஒவ்வொரு ஒவ்வொரு தாய்மார்களும் இப்ப ஆசைங்க அந்த மூணு தன்மைகளை நான் என்னத்தில் உருவாக்கிக் கொள்ள ஒரு ஆசைங்க அந்த பெண்மணிக்கு சாலியான பெண்மணிக்கு அல்லா கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன அல்லா கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன அதை நான் முதலாவது சொல்லிட்டு அதே போல மூணு அடையாளத்தை சொல்றேன் அல்லா கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்னன்னு சொன்னால் சொன்னாங்க முகமது முஸ்தபா சல்லா அழகி வசல்ல அத்துணியா இந்த முழு உலகமும் அல்லாஹுடைய பார்வையிலே கேவலமானது இழிவானது அல்லாஹுடைய பார்வையிலே முழு உலகமும் கேவலமானது இழிவானது இந்த கேவலமான உலகத்திலே கெட்ட மத்தாவில் சொன்னால் இழிவானது இழிவானது உலகத்திலே நல்லது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது மரபு சாலையா சாலையான பெண்மணி என்று சொன்னார்கள் சாலையான பெண்மணி தானா இந்த உலகத்திலே ஆக நல்லது ஆக பெரிய நல்லது யாருக்கு இருக்கீங்கன்னா சாலையான பெண்கள் தான் அப்ப அந்த சாதகமான பெண்கள் யாரு அவங்களுக்கு மூணு அடையாளங்கள் ஒன்று சொன்னாங்க நடிசல்லாம் முடிவு இதான் நபர்த்த இலைஹா சர்வக்க இதான் நபர்த்த இலைஹா சர்வக்க கணவனை பார்த்து சொன்னாங்க நீ எப்பயாவது எந்த நிலைமையிலாவது எப்படிப்பட்ட நிலைமையில கயடோட கவலையோட மனது பாலத்தோட மண்டபத்தோட உன்னோட வயசவன் தான் பல சோழி பிரச்சனையோட இருக்கக்கூடிய நேரத்துல அவர் வீட்டுக்கு வராது வயசா வராது சொன்னாங்க உனைய எப்படி பண்ணுவான்னு சொன்னா அவ உனைய எல்லா எவ்வளவு எவ்வளவு ஆனா எப்படிப்பட்டவர்களா ஆக வேண்டும் என்று சொன்னார் தாய்மார்கள் நாங்க சொல்றோம் நீங்க உங்களை எப்படிப்பட்டவர்களாக மாற்றிக் கொள்றோம் என்று கொள்ள வேண்டும் என்று சொன்னா அத்தன் பல நிலைமைகளுக்கு மத்தியில பல கஷ்டங்களுக்கு மத்தியில பலரோடையும் தலையடிச்சு பல பலரோடையும் தன்னுடைய விஷயங்களை முன்னோக்கி கொண்டு தீப்திக்கு வரக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வாய்ப்பும் அந்த ஹஸ்பண்ட் எப்படி வெல்கம் பண்ணணும் என்று சொன்னா சர்வன்ஸ் சொல்றதே நீ பெரிய கனவை பழந்துச்சுவா சர்வன்ஸா ஹஸ்பண்ட் வெல்கம் பண்ணலாம் சர்வன்ஸா சர்வன்ஸா வெல்கம் பண்ணணும் வீட்டுக்கு வர ஹஸ்பண்ட் வரும்போது வெள்ளடிக்கிறார் வாகனம் சத்தம் கேட்குது கால் கேட்குது அதில் கால் தந்தா நான் வாழ என்று சொல்லி சிலவன்ட்டு அனுப்புறான் அந்த இப்படி கடவுள் தொடங்கிக்குவான் ஊட்டடிக்கிற வேலைக்கால குழுக்க போல கடவுள் வளர்க்கிறதுக்கு ஊட்டடிக்கிற அம்மா ஒரு அக்கா விட்ட போல கடவுள் வளர்க்கிறதுக்கு பரிபவ அறிஞர்கள் வைக்கிறார் மேலான சகோதரனே பெரியாகவே நெரிசல் நாங்கள் சொன்னாங்க இல்ல மிக தெரிஞ்சால் ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல ரெண்டு விஷயமும் தான் சொல்லிட்டு நான் சொல்றேன் பேசி மாறி சொல்ற சப்ஜெக்ட் நான் அப்ப எப்படிப்பட்ட வேகமாக இருக்கணும் என்று சொன்னால் நீ உன்னோட அதாவது மனைவி கணவனை பார்க்கக்கூடிய பார்வையில சிரிக்கக்கூடிய சிரிப்புல உள்ளுக்கு கூப்பிடக்கூடிய அந்த முறையில தெளிவான தொடர்ந்து பச்சையா சொல்றேன் வராங்க அந்த முறையில நபிசல்லாஹு அழிவத்தில் சொன்னாங்க கணவனுடைய அவ்வளவு கவலைகளையும் தன கணவன் மறந்து உள்ள சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முதலாவது இரண்டாவது அடையாளம் சொன்னாங்க இரண்டாவது அடையாளம் சொன்னாங்க நல்லா கேட்டுக்கோங்க சகோதரிகளே முதலாவது வெல்கம் பண்ணக்கூடிய முறையில பார்க்கக்கூடிய பார்வையில கணவன் கவலைகளை மறந்து விடுவார் கணவன் சந்தோஷப்பட்டு விடுவார் இரண்டாவது அடையாளமாக சொன்னாங்க கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டார் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏவினார் சொன்னால் அதை தன்னுடைய உள்ளத்தால் வெளிப்பட்டு நடத்தக்கூடியவராக மாறுவார் அதை எடுத்துறப்பா எடுத்துறதுலாம் ஹஸ்பண்ட முன்னால் மட்டும் திரள இன்றைக்கு பெண்கள் இப்ப பெண்கள் ஹஸ்பண்ட முன்னால் மட்டும் சொல்ற பேசி கேட்கிறாங்க அவரை முன்னால் அப்படி நடிச்சு கொள்றாங்க அப்படி எக்ஸ் பண்றாங்க அவர் வளர்ந்து எடுக்க போறோம் அவர் வேலைக்கு பேசிட்டான் அவர் அப்படி குடி பேசிட்டான் அவர் பிசினஸ் பேசிட்டான் இவன் அவருடைய பேச மதிக்கலாத்தி இந்த பெண்மணி கணவனுக்கு மதிக்க பெண்ணாக மாற மாட்டாள் இவர் ஆக்ட் பண்ணிருக்கிறார் இவர் இவர் நடிச்சிருக்கிறார் இல்ல கணவனுடைய பேச்சை கணவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கணவன் மௌத்தாகி போனான் கணவன் மௌத்தாகி போனாலும் கணவனுடைய பேச்சை மதிக்கக்கூடிய பெண்ணாக அந்த தொழிலி எல்லாம் ஊற்றுக்கு பின்னால ஒரு மனிதர் கேட்டு சொல்றாரு என் பெண்ணே உனக்கு சவாசேருக்கு பரவான என்று சொன்னது உமர் அந்த உமர் ஓசா பெற்றார் தானே இப்ப உஸ்மான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் தானே இப்படி உனக்கு சவாசுக்கு போகிறார் தானே நீ இல்லாம வீட்டு கூட சொன்னாங்க அந்த பெண்மணி சொன்னாங்க அந்த தாய் சொன்னாங்க உமர் மௌத்தா பெற்றுட்டாலே ஆனா உமர் எனக்கு ஏறின ஏவல் உமர் எனக்கு சொன்ன ஏவல் இருக்கிறது அது இந்த மௌத்தா போகல அது இந்த விரும்பி இருக்குது இதுதான் வழிபாடு இதுதான் கட்டுப்பாடு கட்டுப்பாடு இதுதான் சொல்பே சேர்ந்து நடக்கக்கூடிய பண்பு கணவன் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் கணவனுடைய பேச்சை கலச்சி வேளாண் வைத்து மதிக்கக்கூடிய பெண்ணால் தன்னை மாற்றிக் கொள்ள மூணாவது கட்டமாக சொன்னாங்க முகமது செல்லாத மூணாவது அடையாளம் மூணாவது அடையாளம் நல்லா கேட்டுக்கோங்க மூணாவது அடையாளமாக சொன்னாங்க தாய்மார்கள் நல்லா கேட்டுக்கோங்க மூணாவதாக சொன்னாங்க மூணாவது அடையாளமாக என்னன்னு சொன்னார் கணவன் வீட்டில இல்லாத சந்தர்ப்பத்தில் கணவன் தன்னோட இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த பெண்மணி தன்னுடைய கணவனுடைய பொருட்களை பாதுகாப்பார் அதோட தன்னுடைய தக்கையும் அராத்தை விட்டு பாதுகாப்பார் தன்னையும் அராத்தை விட்டு பாதுகாப்பார் கணவனுக்கு கணவனுக்கு மேலாக ஒரு ஆழ பார்த்து வசிக்கிறதோ கணவனுக்கு மேலாக ஒரு ஆளுடைய செய்திகளை ஏற்கிறதோ கணவனுக்கு மேலாக ஒரு ஆணுடைய தேடிக்கொண்டிருக்கிறதோ கணவனுக்கு வேறாக ஒரு ஆணுடன் தன்னுடைய தன்னுடைய விஷயங்களை பூர்த்தி செய்யறதோ இந்த பெண்மணி இவரை இவர் மோசமானவர் இவர் எப்படிப்பட்ட மோச மோசமானவர் என்று சொன்னார் இவர் எப்படிப்பட்ட ஒரு மோசடிக்காரி என்று சொன்னார் இதே ஒரு கணவனுக்கு சொல்லப்படுகிற ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு வேறாக வேறொரு பெண்ணை பார்க்கிறார் வேறொரு பெண்ணோட பேசுறான் வேறொரு பெண்ணோட தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டார் என்று சொன்னால் தவறான நடத்தை நடந்தார் என்று சொன்னால் அது ஆனா ஆண் ஆணாக இருக்கிறார் பெண்ணாக இருக்கிறார் கணவனாக இருக்கிறார் மனைவியாக இருக்கிறார் இந்த கணவன் மனைவியும் எப்படிப்பட்ட மோசடி காரணம் என்று சொன்னால் இந்த மோசடியின் காரணமாக அவர்களை பூமிக்கு மேல வெச்சமான அவர்களை கல்லடிச்சு கொள்ளுங்க கல்லடிச்சு கொள்ளுங்க அவர்களுடைய மோசடி காரணம் கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய மோசடி மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய மோசடி நன்மைகளும் மிகவும் பிரதானமானது கணவன் மனைவியாக வாழ்வதாக இருந்தால் ஒரு மனைவிக்கு சாலையான பெண்ணாக தன்னை மாற்றிக் கொள்வதற்காக ஒரு பெண்மணி தன்னை சாலையான பெண்ணாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த மூணு தன்னில் திரும்பவும் சுருக்கமாக சொல்றேன் கணவன் வரக்கூடிய நேரத்தில் அழகான முறையில சந்தோஷப்படுத்தி வெல்கம் பண்ணணும் இரண்டாவது கணவனுடைய பேச்ச முழுமையா கேட்டு நடக்கணும் மூணாவதாக மூணாவதாக கணவன் இல்லாத சந்தர்ப்பத்தில் தன்னுடைய கணவனுடைய சொத்துக்களையும் தன்னுடைய உடல்களையும் அலாசை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த மூணு சிப்பத்துகளுக்கு இந்த தன்மை பெண்மணிக்கு உருவாக்குவோம் இந்த பெண்மணிதான் சாலையான பெண்மணி முழுக்க முழுக்க விவாதம் செய்வதல்ல இந்த நேரம் பார்த்தாலும் விவாதத்தில் இந்த நேரம் பார்த்தாலும் சிக்கல இந்த நேரம் பார்த்தாலும் நல்ல காரியங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா கணவனுடைய மக்கள் பாலாக்கப்படும் என்று சொன்னால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பாலாக்கப்படும் என்று சொன்னால் இந்த விவாதத்துல அழுத்தமற்ற விவாதத்தினார் அடுத்தப்பட்ட அல்லாதவர்களாக அடுத்தப்பட்ட விஷயங்களாக விரும்புவது எனவே இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தப்படும் அனைவருக்கு செய்ய விஷயங்கள்ல ரொம்ப பிரதானமான மேலான விளையாட்டுகளை சோதரே இத நான் சொல்ல விஷயம் இதுக்குள்ளான உட்பட்ட விஷயம் தான் உட்பட்ட இன்னொரு விஷயம் தான் இடையில ஞாபகம் வந்துச்சு அதை நான் சொல்லாம விட்டுட்டு போனேன் இந்த விஷயம் சொல்றதால இந்த மாதிரி முக்கியமான விஷயம் தான் ஒவ்வொரு மனைவியும் விலகணும் தன்னுடைய கணவன் வீட்டை தெரியாமல் போகக்கூடிய நேரத்துல கணவனை எப்படி அனுப்பணும் எப்படி கணவன் பயணம் அனுப்பணும் சிறிது வரக்கூடிய நேரத்தில் நான் சொன்ன எப்படி வரவேற்கணும் இதை மாதிரி தான் கணவனை எப்படி பலி அனுப்புறது கணவனை பலி அனுப்புறதும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அன்பான சகோதரிகளே தாய்மாரே இதுவும் ஒவ்வொரு பெண்ணும் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து தன்னுடைய கணவனை பலி அனுப்புறதுக்கும் சொல்லுவேன் நீங்க கணவனுக்கு சொல்லி அனுப்புங்க அத்தஞ்சு ரூபாய் சீனன் அமானத்தன் அமலி அல்லா இடத்துல உங்களோட தீனையும் பொறுப்பு கொடுக்கிறேன் உங்களோட அமானியமாக அல்லாம கொடுக்கிறேன் உங்களை அல்லா பாதுகாக்கட்டும் அமானியமாக கொடுக்கிறேன் உங்களுடைய முடிவையும் நல்ல முடிவாக உங்களுக்கு எப்பயாவது வரக்கூடிய மௌட்டையும் நல்ல மௌட்டா அல்லா உங்களுக்கு ஆக்கட்டும் சொல்லி கணவரை வரையறுத்துள்ள சொல்றது அல்லாவுடைய பாதுகாப்போட பேசுவாங்க என்று சொல்வது இஸ்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது அன்பான சகோதரிகளே மேலாம் தாய்மார்களே கணவன் போறாது அவர் போற மாதிரி போகட்டும் காலையில காலையில ஜப்புக்கு போறாரு கணவன் மக்கள் வேலைக்கு போறாரு கடைக்கு போறாரு கிறிஸ்தத்துக்கு போறாரு ஆபீஸுக்கு போறாரு ஃபேக்டரிக்கு போறாரு இவ எங்க எங்கெங்கயோ இருக்கிறா இவ கிச்சன்ல இருக்கிறா இவ பாத்ரூம்ல இருக்கிறா இவ தூங்கி கொண்டிருக்கிறா அவர் போற மாதிரி போறாரு அவர் வாழ மாதிரி வாழாரு என்னன்னு வாழ்க்கை அவர் போற மாதிரி போறாரு வாழ மாதிரி வாழாச்சுன்னா என்னன்னு வாழ்க்கை வாழ்றாங்க என்ன வாழ்க்கை கணவனும் விலகும் மனைவியும் பிரிஞ்சு போற முறை என்ன வீட்டில் வரக்கூடிய அந்த மனைவிட பாடலோட என்ன வீட்டிலிருந்து போகக்கூடிய நேரத்திலையும் விஸ்மில்லா தலத்தற்கு அழகா அல்லாவுடைய பேரை சொல்லி வெளியாகிறேன் என்று சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வெளியாக வேண்டாம் அல்லா சுபகாரா வீட்டுடைய மனைவி மக்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக அல்லாஹ் வழக்கினர் நியமிக்கிறார் என்று சொல்ல வீட்டுக்கு போக்கலை மனைவியில வாசிச்சு கொண்டு போறோம் போறதே சண்டையோட தலையில வியாபாரத்துக்கு போறதே சண்டையோட குடும்பம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்க இவங்க வேலையெல்லாம் கணக்க முடியும் இவர் கொடுக்குற ஹஸ்பண்ட் சரியா கொடுக்கறது இல்ல எல்லாம் பக்குல முடியும் எதிர்பார்க்கிறார் இல்ல மேல சகோதரரே இப்படி போன வாழ்க்கை எங்க மனக்கல போறேன் சொல்லிட்டு போறீங்க நீங்க மனைவியோட சலாம் சொல்லி கொண்டு போங்க வீட்டுக்குள்ள வாருங்க மனைவிக்கு அதீந்த வருவது சரியான அதீத வந்திருக்கிறேன் யாரு வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல மனைவிய பார்த்து அத்தலாம் அழைக்கும் இந்த சலாம் சொல்லுவாங்களோ அரிசலாம் வலியுறுத்த சொன்னாங்க அல்லா உங்களோட வாழ்க்கையிலே வழக்க செய்வான் உங்களோட வைத்த வாழ்க்கையிலே வழக்க செய்வான் தான் என்னை பிரிச்சு பிரிச்சு சொல்லி காட்டினான் வழக்க கிடைக்கிறது கூட்டில அழைத்து பூச்சி பொட்டோ ஒட்டி சரி வராது சாப்பிட்டுள்ள பொட்டோ ஒட்டி சரி வராது சாம்பாராமி பிடிச்சி சரி வராது சும்மா வரகத்துக்கு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு யாஸ்மின் ஒரு சரி வராது சும்மா வரகத்துக்கு ஒருத்தர் ஒருத்தரை கூப்பிட்டு பாத்திமா ஒரு சரி வராது வீட்டுக்குள்ள வரக்க தரணும்னா வீட்டுக்குள்ள சலாம் சொல்லி கொடுப்பா வீட்டுக்குள்ள வரக்க தரணும்னா நான் ஆரோக்கியத்துல சொல்றத போல உன்னுடைய சூழலை சீராக படமும் காட்சி உத்திரத்தும் மேலான சகோதரர்களே எனவே அந்த அடிப்படையில நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் கணவன் மனைவிய அனுப்ப தலைவி கணவன் அனுப்பக்கூடிய நேரத்திலையும் அழகான முறையில் அனுப்புறது திரும்பி வரக்கூடிய நேரத்திலையும் அழகான ஏற்றம் பண்றது இது ரெண்டும் ரொம்ப பிரதானமாக இருக்குது கணவன் மனைவியை போகக்கூடிய நேரத்திலையும் சமாளம் சொல்லிக் கொண்டு துவாவோட வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய வீட்டுக்குள்ள வா வீட்டுக்குள்ள வரக்கூடிய துவா வீட்டுக்குள்ள வெளியில வீட்டுக்குள்ள வெளியில போகக்கூடிய துவா இருக்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ள வரக்கூடிய துவாக்கள் அந்த அடிப்படையில வீட்டுக்கு வாரலாம் இருந்தா அதிபர் வீட்டுக்கு வருவீங்க என்று சொன்னா நீங்க வாரத்துக்கு முன்னால நீங்க வரக்கூடியத உங்களோட வயசுக்கு நீங்க அறிவிச்சு விட்டுக்குவாங்க அறிவிக்காம வாரதில்லை வரத்துக்கு முன்னால ஒரு மெசேஜ கொடுங்க நான் வரப்போற செய்தியை நீங்க கொடுக்கறத அதிபர் அதிபர் எல்லாரும் சொல்லி காட்டிக்கிறான் அல்லதுடைய வாழமாறு நாளைக்காக நம்ம நடக்கிறது நான் சொல்லலை மேலான சரியானே சகோதரர்களே எனவே அந்த அடிப்படையில குடும்ப வாழ்க்கையில் சொல்றது லட்சியத்து உள்ளடக்கப்பட்டதாக இருக்கும் இன்னொரு விஷயம் இதை தொடர்ந்து சொல்லலாம் மேலோட்டமாக சொல்லலாம் எல்லாம் விளக்கம் உள்ளவங்க விலகி போங்க பயானிலே இதெல்லாம் தொடர்ந்து ஓப்பனா சொல்ற இடம் அல்ல மேலான சரியானே சகோதரர்களே எனவே அந்த அடிப்படையில கணவன் மனைவியாக வாழ்றது சொல்றேன் அதற்கு அப்பா சோதி அம்மா ஒன்று சொல்லி ஏந்த மனைவி எனக்கு எப்படி அவள் அளமாக உதிர்த்து அளமாக உதிர்த்து எனக்கு ஏந்த முன்னால் அளவாக அளிக்கிறாளோ அத மாதிரி நானும் அவள முன்னால் என்ன அழகாக உறுதி காட்சி அளிக்கிறது நான் விரும்புகிறேன் அப்பன் விளங்கணும் மாப்பிள்ள விளங்கணும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பின்னால கூட ஒரு வாஷ் பண்ணி கொள்வது வேறு நாகத்தோட வேறு உடுப்போட பிஞ்ச கனியனோட இவர் இந்த நேரம் மறுக்க முன்னாடிந்தா இவருக்கு மதிப்பு யோசனை வந்தாலே வரும் என மாப்பிள்ளா பிஞ்சகணி என்றுதான் நிலவரும் என மாப்பிள்ளா வெறுத்துடா என்றுதான் நிலவரும் அதெல்லாம் இஸ்லாம் சொல்லுது வெளியில போகலே நல்லா பஷ் பண்ணி உதிர்த்து நல்லா பசுந்தா சேர்த்து அடிச்சு அத்தரை பூசி வெளியில போறாரு கூட்டுக்குள்ள வாழாரு உந்த கூப்பமாறு கூட்டுக்குள்ள வாழாரு உந்த வாழிதான் மேலான சகோதரர்களே பெரியார்களே என்ன ஒரு வாழ்க்கை யாருக்காக வாழ போறாரு ஆபீஸ்ல உள்ளவங்க கடையில் உள்ளவன பசார் உள்ளவன காம போலவங்க சாதிக்காக வாழ்வார் என்னைக்கா வாழ்வார் இல்ல ஊட்டுக்குள்ள மாப்பிள்ள வந்தாலும் சுத்தமாக இருக்க பழகும் சுத்தம் ஈமாவுடைய பாதி சுத்தத்தை நாங்கள் பழகிக் கொள்ளும் என்று சொல்வது வந்து வெறும் கணவன் மனைவி பேரளவில் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல வாழ்க்கையும் ரொம்ப ஆசை அவசியம் நான் தோன்று சொல்லலாம் அதான் அதுக்கப்புறம் கூட உதாரணத்துக்கு சொல்லுவாங்க நல்லா பசி போக சாப்பிட்டா வீட்டுல நல்லா பசி போக வயசு புரியாத சாப்பாடு ஆக்கி குடிச்சுட்டாங்க அங்க இங்க போயிட்டு கல்ல கதையாக்கம் செய்ய தேவையில்லை அங்க இங்க போயிட்டு அதே இதே கூட தேவையில்லை அத போனா மக்களோட சூழ்நிலையும் அங்க போனா மனதோட ஒரு சாசையும் அதே மாதிரி குடிக்க தேவை வீட்டுல நல்லா சாப்பிட்டு இருக்கிறார் அத மாதிரிதான் தான் வீட்டுக்குள்ள வைஃப் தன்னுடைய ஹஸ்பண்டுடைய தொடர்ந்து சொல்ற ஆசைகளை தேவைகளை பூர்த்தி செய்வாரு சொன்னா ஆண்கள் வெளியில வைத்து செய்யக்கூடிய பாடங்கள் இருக்கிறது காரணமாக அது பூர்த்தி செய்யப்படல என்று சொன்னா அவ அதுல பராமரமா இருப்பான்னு சொன்னா அவன் அதுல கணக்கெடுக்காம இருப்பான்னு சொன்னா கணவனுக்கு எல்லா விதத்தை செய்யறது தீய ஊட்டி வந்து கொடுக்கறட்டி பிரைக்க கொண்டு கொடுக்கறட்டி எல்லாம் கொடுக்கறட்டி கொடுக்க வேண்டியத கொடுக்கலாட்டி அதை யாரு கொடுக்கிறாங்க கண்ணியமான மேலான சகோதரரை பெரியார்களே அன்பான சகோதர சகோதரிகளை தாய்மார்களே மாப்பிள்ளை மாப்பிள்ளை கணவன் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக வியாபாரம் செஞ்சது சரிதான் தொழில் செய்வது சரிதான் எல்லா பிசிக்கு மத்தியிலையும் தன்னுடைய உடமாக்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள் கிதாபுகள்ல மனைவியோட எப்படி நீங்க வேலி குடிக்கிறீங்க வேலி நீங்க பேப்பர் பாக்குறீங்க நீங்க நியூஸ் கேட்கிறீங்க நீங்க நீங்க சாப்பாடு தின்றீங்க இதை செய்யற மாதிரி உங்களோட வைப்போட வேலி உட்கார்ந்து பேசுறதுக்கு டைம் எடுங்க வைப்போட ஹஸ்பண்ட் உட்கார்ந்து பேசுவோம் திட்டு திட்டு பேச்சு சரி வராது குடிஞ்சு குடிஞ்சு பேச்சு சரி வராது பேப்பர் பார்த்து பார்த்து பேச்சு சரி வராது வேற என்ன ஹாலாத்து இருந்ததுன்னா எல்லா மாப்பிள்ளமான ஹாலாத்து இருந்தா வீட்டுக்கு வந்தாலும் இவர் லேப்டாப் வீட்டுக்கு வந்தாலும் இவர் மொபைல் போடல பாபாவா மொபைல் என்ன ஒரு வாழ்க்கை பகலெல்லாம் வீட்டுக்கு வெளியே ராதெல்லாம் உத்தம மற்றும் உள்ளுக்கு சின்னதெல்லாம் வெளியே காலெல்லாம் பிசினஸ் பேசுறவங்க காலெல்லாம் லேப்டாப் இருக்கிறவங்க காலெல்லாம் கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க ஏராளம் ஏராளம் கண்ணியமான மேலான சகோதரர்களே பெரியார்களே சில விடமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க இவரையில இஷாவுக்கு பின்னால பேசுறதாக இருந்தா மூணு விதமான பேசி பேசு இதை தவிர பேசக்கூடிய எல்லாம் பேச்சு மக்களும் முதலாவது பேசன் தான் தீனுடைய பற்றி பேசலாம் இரண்டாவது பேசன் தான் மார்க்கம் இல்முடைய பேச்சு புராண அதிபர் பரிமாறிக்கொள்ளலாம் இந்த பேச்சை பேசலாம் மூணாவது பேசலாம் கணவன் மனைவியாக உட்கார்ந்து பேசலாம் இந்த மூணு தனியில பேசுற எல்லா பேச்சு பக்குரு மேலும் சோதனை புறான் அதிப் ஓகே எனக்கு வேறு மார்க்கெட்டில் டிஸ்கஸ் பண்ணி ஓகே தீனுடைய தாபத்திலே என்னோட பேசலாம் அவரும் ஓகே கணவன் மனைவியாக தான் அதுவும் விவாதம் கணவன் மனைவியோட பேசுவது விவாதம் மனைவி கணவனோட பேசுறது சும்மா பேசுறது அல்ல பேசுறது என்னத்த பேசுறது கணவன் மனைவியை உட்கார்ந்து அடுத்தவன பேச பேசுறது அல்ல அடுத்தவன கதை கதைக்கிறது அல்ல சும்மா அதே மீது உறவாய் கொண்டிருக்கிறது அல்ல கணவன் மனைவியாக தன்னுடைய தேவைகள் ஆசைகளை இசைகளை பேசக்கூடிய பேச்சுக்கள் சொல்லுது நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க சொல்லவான இன்னைக்கு பயான் சொல்லி வந்து சும்மா முட்டை பேசுறா பூசம் எல்லாம் பேசிட்டு பேசுறா அப்படி சொல்ல வாங்க நான் குரான் சொல்றேன் அது சொல்றேன் குரான் சொல்லுது وإلا لكم ليلة الصيام الرفث إلى نسائكم பகலையில ரமலானுடைய மாதத்துல பகலையில உங்களோட மனைவிய உங்களோட மனைவியாக இருக்குது ஹலாலான மனைவி ஹலால் மனைவி மனைவியோட கூட ஆசையை தீர்த்துக் கொண்டால் சதனாவுடைய வாரத்தில பாறையில நோம்பு காப்பிலாம் மட்டுமல்ல செய்வத சவாம் அது சுத்த பரிகாரம் ரமலானுடைய பேச்சு பேசுறவங்க பேசுவோம் ஆனால் ரமலானுடைய மாதத்தை சொல்லக்கூடிய கூடிய அல்லா சொல்றாரு அந்த ரமலானுடைய வெயில பற்றியாம் பகலையில இரவையில ரமலானுடைய மாதத்தில இரவையில கூட அவ்வளவு அவ்வளவு நான் நான் சொன்னா நீங்க சொல்லுவீங்க மாத்தமா பேசிட்டாரு தானே நீங்க டிக்ஷனரி என்ன பாருங்க அது ரசத்துக்கு கருத்து என்ன ரசத்துனா என்னது ரசத்துனா என்னது நீங்க டிக்ஷனரி என்ன பாருங்க நான் சொன்னா நீங்க மாத்தமா சொல்லிருக்கீங்க சரியா ரசத்துனா என்னது கணவன் மனைவியாக பேசக்கூடிய நேரத்துல கூட அம்மா படிச்சுட்டாரா நீங்க சும்மா பேசுறதல்ல ரசத்தின் தான் எனக்கு உங்களுக்கு விலங்க நான் சொல்றேன் சரியான கருத்தை நீங்க டிக்ஷனரி பற்றி பாருங்க விலங்க சொல்றதாக இருந்தால் இச்சை பேச்சுக்களை பேசுறது அல்லா சொல்லிட்ட சமமான்ல கூட இவரை இவரது கணவன் மனைவியா என்று பேசுகிறேன் படச்சவன் தான் சொல்லிட்டாங்க இந்த அல்லாஹ் அல்லா உண்மையை சொல்வதற்கு வெக்கப்பட மாட்டான் அப்படி சொல்லா போறாங்க சொல்லுகிறார் என்னியமான குடும்ப வாழ்க்கையில இது ஒரு மிக பிரதானமான ஒரு பகுதி இந்த விஷயத்தை பயான் அல்ல தனிப்பட்ட முறையில கல்யாணம் முடிக்க போகக்கூடிய வாலிபர்களுக்கு வாலிப பெண்களுக்கு சும்மா மேலோட்டமா கிதாயத்தா பட்டத்துக்கு சொல்ல சொல்லதா உடச்சி பச்சையா சொல்லுங்க பச்சையா சொல்லி கொடுத்து கல்யாணம் முடிக்க வைங்க வீட்டுல பெயிண்ட் அடிச்சு சாமனத்தை வாங்குறதுக்கு ஆ ஷாப்பிங் போறாங்க போட்டப்பி எங்க இங்க சிங்கப்பூர் வேணுமா மலேசியா வேணுமா துபாய் வேண்டி போயிட்டு போயிட்டு வராங்க கல்யாணத்துக்கு பெரிய பெரிய அம்மா இல்ல பெரிய பெரிய மொட்டை இருக்குல்ல கல்யாணம் கோடிகளுக்கு தலைவருக்கு கல்யாணம் ஆனா கல்யாணம் முடிச்சா எப்படி நடக்கணும்னு சொல்றத பிள்ளைகளுக்கு பறிச்சு கொடுக்கலாம் இல்ல எத்தனை கோடி செலவழிச்சு கல்யாணம் நடக்குது கல்யாணம் முடிச்சு ஒரு கிழமை ஒரு மாசம் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்க நடக்கிறது நடக்கவில்ல கணவன் நீய நீயத்தோட வாழாது மனைவி அவர் நடக்கிறது நடக்கவில்ல மனைவி பெரிய நீயத்தோட வாழா கணவனால் நடக்கிறது நடக்கவில்ல சும்மா ஆப்பா சொல்லி கொடுக்கலையே சொல்லி கொடுக்கலையே படிச்சு கொடுக்கலையே கடைசிக்கு பிரச்சனை எதிர்பார்ப்புகள் மண்ணாகி போகுது கண்ணியமான நேரான சோதனை புரியாமல் இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கும் தவறான சாட்சிகள் தவறான படங்கள் அல்லா இருக்கக்கூடிய படங்கள் காட்சிகள் பத்துக்கே நான் அவனுக்கு பத்துக்கு நான் தந்துட்டேன் தீனுக்கு மாற்றமாக நடந்தா நிம்மதியாக வாழ மாட்டோம் என்று சொல்றேன் தீனோட வாழ்ந்தா நிம்மதியாக வாழும் சொல்லிட்டேன் அதுக்குள்ள இந்த வார்த்தை உள்ளதுதான் ஆனால் இதையும் கொஞ்சம் நான் ரெண்டு வார்த்தைகள் சொல்லலாம் என்று ஆசிரியக்கிறேன் அதாவது மாற்றமான காட்சிகள் மாற்றமான படங்கள் எப்படி சொல்றாங்க சரி சரி கணவன் மனைவி தானே அஸ்தரம் தானே இதெல்லாம் பார்த்ததுக்கு பிரச்சனை இல்லையா அவன் நிர்வாணம் கா நிர்வாணம் பார்த்த காலம் முடிஞ்சு போச்சு முழு நிர்வாணம் பார்க்கறது பிரச்சனை இல்லையா அது பெரிய ஒரு சப்ஜெக்ட் இல்லையா மேலான பெரியார்களே தவறுகளே இன்றையுடைய ஸ்ரீலங்காவுடைய நிலைமையை நான் சொல்றதாக இருந்தா இந்த சின்ன நாட்டில பத்து வீரமான முஸ்லிம்கள் பன்னெண்டு பன்னெண்டு வீதம் என்று சொல்லி கிடைக்கிற இந்த பயணம் சரியான இன்னும் வீட்டை செய்தி வரல அது அந்த கிரவுண்டால் அந்த செய்தி ஏன்னா பெரியார்களே சகோதரரே இந்த கொஞ்சம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுக்கு அறுபத்தி ஆறு ஆதிக்கோல் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆதிக்கோல் அறுபத்தி ஆறு சாதிப்போல் இந்த அறுபத்தி ஆறு நீங்க பேசி பார்த்தா விளங்கும் அறுபத்தி ஆறு சாதிமார்களும் சயின்ஸை வச்சு தலையுடைச்சு கொண்டிருக்கிறாங்க எப்படி அப்பா சரியாக்குங்க பாரதேச பேசு சாதிமார்களை பற்றி பேசி பாருங்க சொல்லுவாங்க சொல்றாங்க எப்படி ரெண்டு பேரும் புதிதா புது விழுகிறாங்களா சேர மாட்டோம் சேர மாட்டோம் ரெண்டு வருஷம் கணவர் மனித வாழ்ந்து சேர மாட்டோம்லாம் என்ன ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணிகள்ல ஒன்றுதான் அடிப்படையான காரணிகள்ல ஒன்றுதான் இந்த பேசி பார்த்த அமைப்புல காது சொல்றாங்க தவறான படங்களை பார்த்தது இதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் பார்க்கக்கூடிய காட்சி அவன் படத்திற்காக எதையும் செய்வான் அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க படத்திற்காக எதையும் செய்வான் அந்த அந்த அந்த பார்த்த விஷயங்கள் வாழ்க்கையில அதாவது அது அது சக்திகளை தனக்கு அமையலாம் போகக்கூடிய நேரத்தில் இது இது இது இது அவங்க மாற்றமாக வாழ்ந்தால் வாழ்க்கையிலே நிம்மதியை சந்தோஷத்தை மதிக்க முடியாது ஏன்னா எந்த விஷயத்தில் எங்களுக்கு பொறுப்பு தரப்பட்டிருந்தோ எந்த கல்யாணத்துல பேச சொன்னாங்களோ அந்த கல்யாணத்துல எங்களுக்கு தெரிஞ்ச அனைத்தையும் வெளி கட்டுறது வந்து உலமாக்குறது அபாயம் நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொன்னேன் நான் சொன்னது ஒன்றையாவது நான் உங்களுக்கு பயந்தோ வெக்கத்துக்காக எழுதியோ உங்களுக்கு பயந்தோ அல்லது ஏந்த நான் ஏத ஏதாவது ஒன்று சொல்லணும் ஏழைய மக்கள் தவறா பேசுவாங்கன்னு சொல்லி நான் சொல்லாமல் விட்டிருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஒன்றையாவது நான் சொல்லாமல் விட்டிருந்தால் அல்லாஹும் இது சத்தியமாக நான் சொல்றேன் அதே ரசூல் சல்லாஹ் அலுவலகம் சொல்றேன் அப்படிப்பட்ட அந்த உண்மையை தெரிஞ்சு மறைச்ச உலமாக்கல அல்லாஹ் தயாமத்துக்கு நாளில் உள்ஜிவையும் ஒரு தயாமத்தில் ஜாமீன் இருந்தால் நரகத்துல அல்லாஹ் நெருப்பான கனிவாளர் வருவார்கள் அதிக படித்தது கஷ்டப்பட்டு படிச்சோம் கஷ்டப்பட்டு நீங்க படிச்சோம் படிச்சுட்டு நகரத்துக்கு போறதுக்கு வந்து தயாரில்லை அதனோட தெரிஞ்ச உண்மைகளை வெளிக்கிறது வாஜிப் உலமாக்கல்கள் கடமை அந்த கடமையுடைய அடிப்படையில பொறுப்புடைய அடிப்படையில தான் இந்த இந்த இந்த ரவுதா ஆஷா இந்த பாடசாலை நிர்வாகத்தினர்களும் அலமதுல்லா இங்க வழிநடத்தக்கூடியவர்கள் இங்க வழிநடத்தக்கூடிய இந்த இந்த இந்த பெரியவர்கள் இந்த முஸ்தாதுமாக்களும் இந்த ஆசிரியர்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இந்த மக்களுக்கு நல்லது பேச சேரட்டும் இது நல்லது பேச்சு இதோட பேச்சு சேரட்டும் என்ற நல்லதை செஞ்சு கொண்டிருக்காங்க யாரும் முகத்தை போடுறது நான் சொல்லல யாரும் முகத்தை போடுறது ஒண்ணும் ஆக போறதும் இல்லை யாரும் முகத்துக்கு சொல்றது சொல்லி எதுவும் ஆக போறதும் இல்லை ஆனால் மக்கள் செய்யக்கூடிய நிலைமைகளை அதை சொல்லி காட்டி அவர்களை ஊக்கமிட்டு அவர்களை இன்னும் கொஞ்சம் முன்னேற்று இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போறதுக்கு வரையாக போடும் அந்த அமைப்பில் சொல்லப்பட்டதான் சொல்லலாம் இந்த எஸ்எல் இவர்கள் மாற்றாலாம் அழகாவது பாடுபட்டு எந்த சொல்ல லாபத்தையும் முன்னால் செய்யல அல்லாத சிகிச்சை கொண்டு எல்லா விஷயத்தையும் மூத்த வல்லுநாக்களோட வசூலாக்குது அல்லா ஆண்களுக்கும் இவர்களுக்கும் உலகத்தை வரவு செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே அல்லா எல்லாத்த வசீவாக்கணும் அல்லா அந்த கையையும் நிறையையும் அல்லா கொடுக்கணும் அவர்களுடைய நல்ல கையத்தை அல்லா கபூர் செஞ்சு கொள்ளணும் நேரம் சரியாக சோழரை நல்லதை செஞ்சு கொண்டிருக்கிறார் For more lectures, visit slhub.com.